கோயில் திருநாவுக்கரசு நாயனாரின் முப்பத்து ஓராவது திருப்பதியம் இது திருச்சி தம்பலம் பன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம் அகற்றப்பட ஆய்மலர் கொண்டு நீர் சுரும்பற்றப்பட தூவி தொழுமினோ மலர் தூவி தொழுமினோ மலர் தூவி தொழுமினோ கரும்பற்ற சிலை காமனை காய்ந்தவன் காமனை காய்ந்தவன் பெரும்பற்ற புலியூர் எம்பிரானையே பெரும்பற்ற புலியூர் எம்பிரானையே மலர் தூவித் தொழுமினோ நன அரிச்சுற்ற வினையால் அரிச்சுற்ற வினையால் அடற்புண்டு நீர் எரிச்சுற்ற கிடந்தார் என்று அயலவர் சிறுச்சுற்று பல பேசப்படாமுனும் திருச்சிற்றம்பலம் சென்று அடைந்து உய்மீனே திருச்சிற்றம்பலம் சென்று அடைந்து உய்மீனே திருச்சிற்றம்பலம் சென்று அடைந்த உய்மினே உய்மினே உய்மினே அல்லல் என் செய்யும் அறிவினை என் செய்யும் தொல்லை வல்வினை தொந்தந்தான் என் செய்யும் நன ஆன ஆன தில்லை மாநகர் சிற்றம்பலவனார்க்கு எல்லை இல்லதோர் அடிமை பூண்டேனுக்கே சிற்றம்பலவனார்க்கு எல்லை இல்லதோர் அடிமை பூண்டேனுக்கே அல்லலன் செய்யும் சிற்றம்பலவனார்க்கு அடிமை பூண்டேனுக்கே அருவினை என் செய்யும் சிற்றம்பலவனார்க்கு அடிமை பூண்டேனுக்கே தொல்லை வல்வினை தொந்தந்தான் என் செய்யும் என் செய்யும் என் செய்யும் தில்லை மாநகர் சிற்றம்பலவனார்க்கு எல்லையில்லதோர் அடிமை பூண்டேனுக்கே ஏ ஆவி உயிர்க்கும் சிட்டர் வானவர் சென்று வரங்கொள்ளும் சிட்டர் வானவர் சென்று வரங்கொள்ளும் சிட்டர் வாழ்தில்லை சிற்றம்பலத்துறை சிட்டன் சிட்டர் வாழ்தில்லை சிற்றம்பலத்துறை சிட்டன் சேவடி கை தொழச் செல்லும் அச்சிட்டல் பாலனுகான் செரு காலனே சிட்டர் வானவர் சென்று வரங்கொள்ளும் சிட்டர்வாள் சில்ல சிற்றம்பலத்துறை சிட்டன் சேவடி கை தொழச் செல்லும் அச்சிட்டர் பாலனுகான் செரு காலனே ஒருத்தனார் உலகங்கட்கு ஒரு சுடரு திருத்தனார் தில்லைச்சிற்றம்பலவனார் தில்லைச்சிற்றம்பலவனார் விருத்தனார் இளையார் விடமுண்டையும் அறுத்தனார் அடியாரை அறிவரே சிற்றம்பலவனார் விருத்தனார் இளையார் விடமுண்ட எம் அறுத்தனார் அடியாறு அறிவனே அடியாறு அறிவனே அடியாரை அறிவனே ஆ பலவனார் அடியாரே அறிவரே அடியாரே அறிவரே விண்ணிறைந்ததோர் வெவ்வடல் இன்று அடல் இன்று விண்ணிறைந்ததோர் வெவ்வடல் இன்னுரு எண்ணிறைந்த இருவர்க்கு அறிவுண்ணா கண்ணிறைந்த கடிபொடில் அம்பலத்து உள் நிறைந்து நின்றாடும் ஒருவனே ஆ ஆ அம்பலத்துள் நிறைந்து நின்றாடும் ஒருவனே வில்லை வட்டப்பட வாங்கி அவுணதம் வல்லை வட்டம் மதில் முன்றுடன் மாய்த்தவன் வில்லை வட்டப்பட வாங்கி அவுணதம் வல்லை வட்டம் மதில் முன்றுடன் மாய்த்தவன் தில்லை வட்டம் திசை கைதொழுவார் தில்லை வட்டம் திசை கைதொழுவார் வினை ஒல்லை வட்டம் கடந்து ஓடுதல் உண்மையே வினை ஓடுதல் உண்மையே தில்லை வட்டம் திசை கைதொழுவார் வினை ஒல்லை வட்டம் கடந்து ஓடுதல் உண்மையே நாடி நாரணன் நான் முகன் என்று இவர் தேடியும் திரிந்தும் காணவல்லரோ நாடி நாரணன் நான்முகன் என்று இவர் தேடியும் திரிந்தும் காணவல்லரோ மாட மாளிகை சூழ்தில்லை அம்பலத்து ஆடி பாதம் என் நெஞ்சுள் இருக்கவே தில்லை அம்பலத்து ஆடி பாதம் தில்லை அம்பலத்து ஆடி பாதம் என் நெஞ்சுள் இருக்கவே அம்பலத்து ஆடி பாதம் என் நெஞ்சுள் இருக்கவே என் நெஞ்சுள் இருக்கவே மதுர வாய்மொழி மங்கையோர் பங்கினன் சதுரன் சிற்றம்பலவன் மதுர வாய்மொழி மங்கையோர் பங்கினன் சதுரன் சிற்றம்பலவன் திருமலை அதிர ஆர்த்தெடுத்தான் பத்திர மீதிகுள் சேவடி சென்றடைந்து மத்தூர வாய்மூடி மங்கையோர் பங்கினன் சதூரன் சிற்றம்பலமன் திருமலை அதிர ஆத்தடுத்தான் முடி பத்திர மீதி